அன்னாரின் குடும்பத்தார்கள் தோழர்கள் கிளையாறுகள் தாபிரியங்கள் சமூக தாபிரியங்கள் உலகம் அழியும் வரையில் வாழக்கூடிய இறை நேசர்கள் முக்மினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ் சலாமும் சலவாத்து கூறுவானாக என்று மீண்டும் பிரார்த்தனை செய்கின்றேன் அல்லாஹுவின் இல்லத்தில் நிறுத்திக்காக்கூடிய நீயத்தோடு அமர்ந்திருக்கும் பெரிய நேசர்களே அன்பு சகோதரர்களே எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களை படைத்தவன் பரிபாலிப்பவன் பாதுகாப்பவன் ஒரு தினம் எங்களை மரணிக்க செய்பவனாகி அல்லாஹுவை பயந்து அஞ்சி தப்புவா செய்து வாழுமாறு எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசியத்து என்னும் நல்லுதவி கட்டளையை நாபகம் செய்து கொள்கிறேன் அல்லாஹு சுபஹானஹுவ தாலா நம் அனைவர்களையும் முத்தகங்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹு சுபஹானஹுவ தாலா மனிதர்களாகிய நம்மவர்களோடு ரொம்ப அதிகம் இறக்கம் அன்புள்ளவனாக இருக்கிறார் ஒரு தாயை விடவும் பல கோடி மடங்கு அல்லாஹ் இறக்கம் உள்ளவன் ஒரு ஹதீசில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்னலில்லாஹி மிஅத் ரஹ்மா அல்லாஹ் இந்த ரஹ்மத் அருள் பாக்கியத்தை நூறு பகுதிகளாக பங்கு வைத்து ஒரு பகுதியை ரஹ்மத்தன் வாகிதா ஒரு பகுதியை அல்லாஹ் இந்த பூமியில இறக்கினான் இந்த ஒரு பகுதியை கொண்டுதான் கோடானோ கோடி மனிதர்கள் ஜின்னினம் இதே போல ஏனைய படைப்புகள் மிருகங்கள் பறவைகள் எல்லா படைப்புகளும் அவைகளுக்குள்ள அவர்களுக்குள்ள இரக்கம் காட்டிக் கொள்வது அந்த ஒரு ரகமத்தின் மூலமாகத்தான் மற்றைய தொண்ணூத்தி ஒன்பது பகுதியையும் அல்லா அவனுக்குள் வைத்திருக்கிறான் அடியார்களுக்கு அன்பு காட்டுவதற்காக எங்களுக்கு கருணை காட்டுவதற்காக அல்லாவுடைய கருணையுடைய ஒரு வெளிப்பாடுதான் அல் குர்வான் இந்த தீனுல் இஸ்லாம் குர்வானின் மூலமாக அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லித் தருகிறார் குர்வான் அல்லாஹுடைய புத்திமதி அன்பான இரக்கமான கருணை உள்ள ரம்புடைய புத்திமதி தான் குர்வான் குர்வானில அல்லாஹ் எல்லா வாழ்க்கைகளையும் சொல்லி தருகிறார் அடையாளம் காட்டி தருகிறான் அஹமதுல்லா எப்பொழுது நாம் அல்லாஹுடைய புத்திமதியின் பிரகாரம் ஒருவான் சொல்லக்கூடிய பிரகாரம் என்னோட வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமோ கண்ணியமானவர்களே வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரன் அல்லா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பொறுப்பானவன் அல்லா முழு உலகத்துடைய அதிகாரம் அல்லாஹுடைய கையில அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு ஒரு இலை மரத்திலிருந்து பூமியில உதிர்வதாக இருந்தாலும் அது அல்லாஹுடைய அனுமதியோடு தான் அல்லாஹுடைய அறிவுக்கு உட்பட்டதுதான் ரசூலல்லாஹி சல்லல்லாஹு அழகி செல்ல அல்லாஹுவை புகழக்கூடிய வசனங்களில் என்ன சொன்னார்கள் என்னுடைய ரம்பு அல்லாஹ் உலகத்தில் இருக்கிற மரங்களுடைய இலைகளுடைய எண்ணிக்கையை அறிந்தவர் கடல்ல அதனுடைய ஆழம் அதனுடைய ஆழத்தை அறிந்தவன் அல்லாஹ் கடல் இருக்கக்கூடிய தண்ணீருடைய அந்த அந்த அளவை அறிந்தவன் அல்லாஹ் இதே போல் உலகத்தில் இருக்கக்கூடிய மண்மேடுகள் மலைகளுடைய பாரத்தை ஜிபால் அதாவது மலைகளுடைய பாரத்தை அறிந்தவன் அல்லா சகல ஆற்றலும் உள்ள ரம்புல் ஆளுமே என்னையும் உங்களையும் படைத்தவன் எங்களை என்னையும் உங்களையும் படைத்து பரிபாலிக்கிறவன் அல்லாஹுடைய கலாம் தான் அந்த ரப்புடைய பேச்சு தான் அந்த ரப்புடைய புத்திமதி தான் கூறுவான் அஹமதுல்லா கண்ணியமான சகோதரர்களே எப்பொழுது நாம் அந்த குர்வானுடைய வாழ்க்கையை வாழ்வோமோ அந்த இவ்வளவு மகத்துவமான உயர்வான சிறப்பான ரப்புடைய அந்த புத்திமதிகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்வோமோ அந்துல்லா எல்லா நிலைமைகளிலும் எல்லா நேரங்களிலும் சந்தோஷமான நிம்மதியான ஹைரான அந்த வாழ்க்கையை நாம் கண்டுகொள்வோம் அடைந்து கொள்வோம் பெற்றுக்கொள்வோம் கண்ணியமான சகோதரர்களே மாலிக்குள் முழுக்க அல்லாஹ் மாலிக்குள் முழுக்க முழு உலகத்துடைய ஆட்சி அதிகாரம் அல்லாடக்கு வேறு யாருடைய கையிலையும் இந்த உலகத்துல நாம அந்த ரப்ப அந்த குர்வானுக்கு சொந்தமான சொந்தமானவன் அந்த பேச்சுக்கு உயிர்த்தானவன் அல்லாஹுவன் நாம எவ்வளவு சந்தோஷப்படுத்துவோம் அலமது எங்களோட எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் கயிற உண்டாக்குவான் இதுதான் குருவான் சொல்லக்கூடிய உத்திமை நாம் அடிக்கடி எங்களோட காதால கேட்டு ஆயத்தை தான் இந்த மூணு வருஷங்கள் ஆரம்பத்தில் வந்தவர்களை பார்க்கும் பொழுது உலமாக்களும் தீனுடைய விடயத்தில் அறிவு ஆட்கள் உள்ளவர்களும் இது நாலு விடயத்தில் விளங்கினவர்கள் தான் அதிகமாக உட்கார்ந்திருக்கு நாலு விடயத்துடைய அறிவு உள்ளவர்கள் தான் நம்ம இந்த இடத்தில் அமர்ந்திருக்கோம் கண்ணியமான சகோதரர்களை கனவாங்கள் அல்லாஹ் அவன் அவனுடைய ஆட்சிய அதிகாரங்களை பத்தி எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதற்கு நாம நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு கயிறாக அது வாழ்வதாக இருந்தால் அல்லாஹுடைய ஏற்பாடுதான் அல்லாஹுடைய ஏற்பாடுதான் இதற்கு சோதனைகளும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் அது வருவதாக இருந்தால் அதுவும் அல்லாஹுடைய ஏற்பாட்டில் உள்ளதுதான் நம்முடைய ஏற்பாட்டில் உள்ளது அல்லா என்ன சொல்லுகிறார் எங்களுக்கு குட்டியாக சொல்லலாம் ஒரு ஆண்மகன் அல்லது ஒரு பெண்மணி யாராக இருந்தாலும் நல்ல நல்ல அமல்களை செய்கிறார் நல்ல அமல் என்று சொல்லும் பொழுது குருவானுடைய வாழ்க்கை அல்லாஹுக்கு பொருத்தமான வாழ்க்கை யாராக இருந்தாலும் எப்பொழுது அல்லாஹுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ்வார்கள் ஆண்மகமோ பெண்மணி ஈமான் உள்ள நிலைமை நாம் முஸ்லீமாக இருக்கிறோம் நாம் மொழினாக இருக்கிறோம் அல்லாஹுடைய குருவானை ஏற்றுக்கொள்கிறோம் அல்லாஹுடைய புத்தி மனுஷனுக்கு அடிபணிகிறோம் ஈமானுள்ள நிலைமையில யார் நல்ல அமால்களை செய்வார்களோ அல்லாட வாக்குறுதி அல்லாஹுடைய வாக்குறுதி நாங்க அவர்களை மனமாக வாழ மனமாக வாழ வைக்கும் கண்ணியமானவர்களே இந்த ஆயத்தை கொஞ்சம் உள்ளத்தை கெடுத்து சிந்திச்சு பாருங்க பார்க்க அடிக்கடி நாம் எங்களை சாதாரண செவிமடிக்கக்கூடிய ஒரு ஆய்வு நிம்மதியான அழகான சந்தோஷமான வாழ்க்கைக்கு அல்லா சொல்லுகிறார் ஈமானும் அமலும் நல்ல அமல்கள் குருவானுடைய வாழ்க்கை யாருக்கிட்ட இருக்குகிறதோ இந்த ஏழு பேர் சொன்ன குருவார் பேசுகிறது மனமான அழகான சந்தோஷமான வாழ்க்கையை நாம் அவர்களுக்கு கொடுத்து வாழ வைப்போம் வாழ்வீங்கன்னு சொல்லலாம் அல்லா சொல்றதுன்னா அவங்கள வாழ வைப்போம் அந்நியமான சகோதரர்களே இந்த பாடத்தை தான் நானும் நீங்களும் படிக்கும் படிச்ச பாடத்தை திரும்பி நீட்டி பார்க்கும் இந்த கே சோதனைகள் பிரச்சனை தனிப்பட்ட வாழ்க்கை ஏராளமான பிரச்சனைகள் வியாபாரத்துல குடுக்கல் வாங்கல்ல குடும்ப அமைப்புகள்ல சமூக அமைப்புகள்ல எத்தனையோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறோம் சில நேரம் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொடுத்து பொறுமையை இழக்கிறோம் கண்ணியமான சகோதரர்களே சில சகோதரர்கள் மன நோயாளிகளாக மாறிவிடுகிறார் இப்படி பிரச்சனைகளுடைய முடிவுகளை நாங்க பார்க்கிறோம் வாழ்க்கை சமூகத்துல பார்க்கிறோம் கண்ணியமான சகோதரர்களை கனவான்களே ஆனா இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு மருந்து ஒரு முடிவு அல்லாஹுடைய கையில அல்லாம வேறு எங்கேயுமே கண்ணியமானவர்களே இதற்கு சமூகத்துக்கு ஏராளமான பிரச்சனைகள் உண்மையிலேயே சமூக பிரச்சனைகள் ஏராளம் அரசியல் என்பது எங்களுடைய ஒரு உரிமை எங்களுடைய ஒரு உரிமை கண்ணியமான சகோதரர்களே இந்த அரசியலும் இந்த எங்களோட உரிமையையும் நாம தற்காத்துக் கொள்வது எங்களோட பொறுப்பு எங்களோட உரிமைய எங்களோட அரசியலை தற்காத்துக் கொள்வது எங்களோட பொறுப்பு அதற்கான முயற்சிகள் பிரச்சனையல்ல எங்களோட உரிமைகளை நாம வென்றெடுக்கத்தான் வேண்டும் ஆனாலும் எங்க உள்ளத்துல வரணும் இதுதான் என் வாழ்க்கையுடைய வெற்றிக்கு முடிவல்ல இதுதான் என் வாழ்க்கையுடைய வெற்றிக்கு முடிவல்ல கண்ணியமான சகோதரர்கள் வியாபாரம் செய்கிறோம் பணம் சம்பாதிக்கிறோம் அந்த சம்பாதிக்கப்பட்ட பணத்தால வீடு கட்டுகிறோம் வாகனம் வாங்குகிறோம் சந்தோஷமான வாழ்க்கையை நாம் அனுப்பிக்க ஆரம்பிக்கிறோம் ஆனால் இந்த செல்வமும் இந்த வியாபாரமும் இந்த வீடு வாசலும் இந்த மனைவி மக்களும் நிம்மதியுடைய முடிவாக கண்ணியமான சகோதரர்களே சந்தோஷத்துடைய முடிவாக மாறாக இந்த சந்தோஷம் இந்த கயிறு நலவு அல்லாஹுடைய கையில தான் இருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹாக்கு சுபகாரா நிக்காகை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு மனைவி தேவை என்கிறத என்கிறதை அல்லாஹ் பேசும் பொழுது இலேகா எனக்கு ஒரு மனைவி இருப்பது என் உள்ளத்துக்கு ஒரு நிம்மதி இந்த பெண்ணுக்கிட்ட போய் நான் ஆறுதல் அடைகிறேன் மன நிம்மதி அடைகிறேன் மன சந்தோஷம் நான் பெற்றுக் கொள்கிறேன் கண்ணியமான சகோதரர்களே ரொம்ப சொல்லுகிறான் குடும்ப வாழ்க்கை எனக்கு ஒரு நிம்மதிய ஒரு சுக்கூட ஒரு மன ஆறுதலை தரும் ஆனால் அதன் மூலமாக கிடைக்கும் ஆனால் அதனுடைய உண்மையான ஹசானா உண்மையான முடிவும் அது நம்முடைய கையில தான் இருக்கு கண்ணியமான சகோதரர்களை நனவான் எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த துனியாவுடைய சில முயற்சிகள் அதில் ஈடுபடுவதோடு அடிப்படையை நாம் மறந்துவிடக்கூடாது இன்றைக்கு நாம் எல்லாரும் பலவிதமான முயற்சிகள் ஈடுபடுகிறோம் ஆனால் முயற்சியுடைய முடிவாக எதை எதிர்பார்க்கிறோமோ அது கிடைப்பது எதை எதிர்பார்க்கிறோமோ அது கிடைப்பது முயற்சி செய்கிறோம் நன்றாக புரிந்து கொள்ளும் இந்த ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய முறை இந்த வாழ்க்கையில இருக்கும் உண்டா சின்ன வியாபாரம் சின்ன சம்பளம் சின்ன பொருளீட்டல் அல்லாவுக்கு சுபகான போட்டாரா இந்த சின்ன சம்பளத்தான சின்ன பொருளீட்டல் இந்த தொடர்பான இந்த சின்ன வியாபாரத்தால பிரபுலானவின் முபாரக்கான வழக்கத்தான வாழ்க்கையை தரும் நன்றாக புரிந்து கொள்ளும் முபாரக்கான வாழ்க்கை பிரபு சொல்லுகிறார் ஒரு கிராமத்தில் உள்ளவங்க ஈமான் உள்ளவர்களாக உள்ளவர்களாக வாழ்வார்கள் என்றால் வானம் பூமியுடைய பறக்கத்துகள் உண்டாக்கும் நன்றாக விளங்கிக் கொள்ளும் அல்ல என்ன சொல்றான் அலையும் பறக்காத்தின் சமாய் வல்லாரும் வானம் பூமியுடைய பறக்கத்து உண்டாகும் இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சின்ன சம்பளம் சின்ன தொழில் சின்ன வியாபாரம் பிரச்சனை சொல்லுகிறார் நீங்க ஈமானும் தக்குவா உங்கள்கிட்ட இருக்கும் என்றால் நாங்க என்ன செய்வோம் பூமியுடைய இதுதான் நாங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கருப்பொருள் முபாரக்கான வாழ்க்கை முபாரக்கான குடும்பம் முபாரக்கான அமைப்பு முபாரக்கான முயற்சி கண்ணியமான சகோதரர்களே ரப்பு சொல்வார் இந்த வான பூமி அல்லாட கையில நன்றாக புரிந்து கொள்ளுவோம் என்னால உங்களால எதையுமே உலகத்துல சாதிக்க முடியாது இந்த விரிந்த வானத்தை யாரு படைத்தவர் யாரு இதுக்கு அதிகாரம் செலுத்தக்கூடியவர் உலகத்தில் இருக்கக்கூடிய வீட்டு போருள்ள நாடுகளா அல்லது அரசியல்வாதிகளா அல்லது உலகத்துடைய அறிஞர்களா அல்லது உலகத்துடைய விஞ்ஞானிகளா யாருடைய கையில இந்த வானம் இருக்கு அம்மையும் சிக்குசமா இந்த வானத்தை பிடித்துக் கொண்டிருப்பவள் யார் அம்மன் கஷ்டமாவா இந்த வானத்தை படைத்தபடியா யார் கண்ணியமானவர்கள் அல்லாஹுவத்தை வேறு வேறு யாரும் அல்லாஹ் இந்த வானத்தை படைத்திருக்கிறார் வானத்துக்கு உள்ளே ரகசியங்கள் அல்லா உருவாக்கி இருக்கிறார் அதற்கு மேலான எத்தனையோ ஹதானாக்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் வானத்தில் உங்களோட ரிசுக்கு இருக்குது உங்களுடைய ஏற்பாடுகள் இருக்குது கண்ணியமானவர்களே அதனுடைய பேச்சை தொடர்ந்து போனா ரொம்ப நேரம் தேவைப்படும் வானத்தை பத்தி அல்லா பேசுகிறான் முழு உலகத்துடைய கொண்டோனும் அல்லாட கையில வேற யாருடைய கையிலையும் இல்லை வானத்திலிருந்தே மேலிருந்து தண்ணீர் பொழிவதை நாங்க பார்க்கிறோம் மழை பொழிவதை பார்க்குகிறோம் அல்லா கேட்கிறான் குடிக்கக்கூடிய தண்ணீரை நீங்க பார்க்கலையா இது எங்கிருந்து வருகிறது ஆகாயத்திலிருந்து தண்ணீர் உங்களுக்கு தருவது நானா நீங்களா கண்ணியமானவர்கள் அல்லாஹுடைய கையில தான் முழு ரகசியமும் இருக்கிறது وعنده مفاتيح الغيب وعنده مفاتيح الغيب மறைவான திருமுகள் அல்லாஹுடைய கையில அல்லாஹுவ தவிர அவைகளை யாரும் அறிந்து கொள்ள மாட்டாங்க அல்லாஹுவ சந்தோஷப்படுத்துவதுதான் வாழ்க்கையுடைய வெற்றி இன்றைக்கு நாம தவறு செய்கிறோம் பாவம் செய்கிறோம் நன்றாக புரிந்து கொள்ளும் அல்லாஹுக்கு மாற்றமாக நடக்கிறோம் இதுதான் எங்க வாழ்க்கையுடைய முசீபத்து எங்க குடும்பத்துடைய முசீபத்து எங்க ஊருடைய முசீபத் இந்த நாட்டுக்கு ஏற்படுற முசீபத் முஸ்லீம்களாகிய நாம் ரப்புக்கு மாற்றமாக நடப்பதுதான் மாலிக்குள் முழுக்குடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக நடக்கும் சொல்லுகிறான் இந்த பூமியில பத்தாதுகள் பிரச்சனைகள் இது இது உருவாகினது ஏற்பட்டுவிட்டது ஏற்பட்டு விட்டது பசாதுகள் அது உண்டாகிவிட்டது அது எதன் காரணமாக மக்களுடைய கரங்கள் சம்பாதித்துக் கொண்டதுதான் நாங்க சம்பாதிச்ச நாங்க செய்த பாவத்துடைய விளைவுகளைத்தான் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கோம் அல்ல எனக்கும் உங்களுக்கும் இந்த தீனுடைய விடயத்தை விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக அமைதியாக வாழ்க்கை யோசனை பண்ணும் கண்ணுக்கு சில கட்டளைகள் என்ன நாவுக்கு சில கட்டளைகள் என்ற காலுக்கு சில கட்டளைகள் என்ற கைக்கு சில கட்டளைகள் என்ற காலுக்கு சில கட்டளைகள் என்னுடைய மறைவுடத்துக்கு சில கட்டளைகள் என்னுடைய வயிற்றுக்கு சில கட்டளைகள் ரப்பு தெளிவாக பேசுகிறார் எந்த உறுப்புகள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்குகிறதா இல்லையா அமைதியாக ஒவ்வொருவரும் யோசனை அல்லா தந்த கண்ணு அல்லா விரும்பக்கூடிய பிரகாரம் பாதிக்கிறேனா இல்லையா இந்த கண்ணால் ஏற்பட்ட முஸ்லீமத்துகள் அல்லா சொல்லுகிறான் ஆண்களுக்கு நபியை சொல்லுங்கோ ஐயோ இந்த முசாரிகள் மூமினான பெண்களுக்கு நபியை சொல்லுங்கோ ஐயோ என்ன விசாரிக்கின்ற பார்வைக்கு ஒரு வரம்பை ஏற்படுத்திக் கொள்ள பார்வையை தாழ்த்தி கொள்ள எனக்காக பேசுகிறேன் நான் இந்த கண்ணு பாவம் செய்கிறதா நலவு செய்கிறதா எத்தனை அசிங்கங்கள் அசிங்கங்கள் இந்த கண்ணு பார்க்கிறது இந்த கையில ஒரு அசிங்கமான டச் போன் இருக்குகிறது விதம் விதமான போன்களோடு தொடர்பு வைக்கிறோம் நாம் உலகத்தில் வந்ததே சொர்க்கத்துக்கு போவதற்காக சொர்க்கத்தை தயாரிப்பதற்காக இந்த ஒரு போனின் மூலமாக முசீபத்தை தயாரித்துக் கொள்கிறோம் இரவில பகல்ல பாவங்களோடு தொடர்பாகிறோம் அசிங்கங்களை பார்த்து பார்த்து பார்த்து ஈமான இழந்து விடுகிறோம் பணத்தை என்னுடைய உள்ளத்தில் அதிகரித்துக் கொள்கிறோம் ஒவ்வொருவரும் அவரவருக்கு பொறுப்புதாரிகள் அவரவருக்கு பொறுப்புதாரிகள் நான் அல்லாஹுக்கு பொருத்தமாக நடக்கிறேனா அல்லாஹுக்கு ஒரு நெருப்பானவனாக நடக்கிறேனா நீங்களே முடிவு செய்து கொண்டு கண்ணியமானவர்களே என்னுடைய நாவோ என்னுடைய நாவோ நாவால் ஏற்படக்கூடிய எழுபது விளைவுகளை பற்றி பேசுகிறார்கள் இமாக்கள் எழுபது விளைவுகள் இந்த நாவால நான் கையில நலவை தேடுகிறேனா சொல்லலாம் சொன்னார்கள் ஒரு மனிதன் நரகத்தின் பக்கமாக முகம் குப்பரை இழுத்துக் கொண்டு போகப்பட்டு நரகத்தில் வீசப்படுகிறான் அவர்களுடைய நாவுகள் தேடிக்கொண்டே விளைவுகள் என்று சொன்னார் என்ன நாவு தேடின விளைவு தான் என்ன இந்த மறைவிடத்தால கைகளால தினா இன்னைக்கு உங்களையும் பாதுகாப்பான எங்களுடைய உறுப்புகள் அல்லா தூய்மையாக்குவார் எங்களுடைய உறுப்புகள் அல்லா தூய்மையாக்குவார் தலை விரித்து ஆடக்கூடிய ஒரு காலம் பாவங்களுக்கு நிறைய சந்தர்ப்பம் எட்டுமையான ஒரு காலம் வாலிபர்களும் மூத்தவர்களும் பெரியவர்களும் திருமணம் செய்தவர்களும் பாவத்தில் ஈடுபடுகிறார்களே ஒவ்வொரு பாவத்துக்கும் விளைவுகள் இருக்கிறது கண்ணியமானவர்களே அமைதியாக யோசனை இந்த உமத்தில பாவம் அதிகரிக்கும் உண்டா அல்லாவுடைய சோதனைகள் இந்த பூமியில வர தொடங்கிவிடும் அல்லாவுடைய சோதனை இன்றைக்கு நாங்கள் திருமணம் செய்து வாழுகிறோம் நிம்மதி இல்லாத வாழ்க்கை வீடு இருக்குகிறது வாகனம் இருக்குது தோட்டம் துறவுகள் இருக்குது இருக்குது ஆனா நிம்மதி இல்ல சண்ட சச்சரவுகளோடு வாழ்கிறோம் உள்ளம் இல்ல கணவன் மனைவிக்கு மத்தியில புரிந்துணர்வு ஏற்படுகிறதில்ல என்ன காரணம் மனிதன் ரொம்ப யோசிக்கிறான் ரொம்ப ஐடியா பண்ணுகிறான் விதம் விதமான புது புது கருத்துகள் அவனுக்குள் ஏற்படுத்திக் கொள்கிறார் எதுவுமே இதுக்கு முடிவாக ஆக மாட்டான் முடிவாக மாட்டான் இந்த பாவத்தை விடுங்கோ அல்லாஹின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கோ சோபாவுடைய திறந்து அல்லாஹுவிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கோ எந்த ஹைறுகளை இழந்தீர்களோ அந்த ஹைறுகள் உங்களோட வாழ்க்கையில திரும்ப வந்து சேரும் இந்த உள்ளத்தை அல்லா ஜோடு பண்ணுவான் இந்த உள்ளத்தில் அன்பு உண்டாக்குவான் கருணை பாசத்தை அல்ல ஏற்படுத்துவான் வீடு வாசம் இல்லாத குடும்பமாக இருக்கலாம் சொத்து சுகத்தில குறை உள்ளவர்களாக இருக்கலாம் செல்வத்தில சில கஷ்ட நஷ்டங்கள் உள்ளவர்களாக இருக்கலாம் ஆனால் எப்பொழுது தீனும் எப்பொழுது இந்த நனவுகளும் வாழ்க்கையில் அதிகரிக்குமோ அல்ல சந்தோஷமாக வாழ வைப்பான் எப்பொழுது இந்த பாவங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்குமோ பெசல்டிஸோடு வாழ்வோம் நாம துணியாவுடைய பொருள்களோடு வாழ்வோம் பெரிய மாடா மாளிகைகள் கட்டி வாழ்வோம் ஆனால் ஆனால் அல்லா நிம்மதி என்கிற கயிறை என்னை விட்டு தூரமாக்கி கொடுப்போம் அல்லா சொல்லுகிறார் ரப்பிடத்தில் செய்யுங்கோ உங்களோட ரப்பு உங்களை மன்னிப்பார் உங்களோட ரப்பு உங்களை மன்னிப்பார் எப்பொழுதெல்லாம் அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்குமோ எந்த கயிறுகளை இழந்தோமோ அந்த கயிறுகள் எனக்கு திரும்ப வந்து சேரும் சந்தேகம் கண்ணியமான சகோதரர்களே சல்லாஹ் அலஹி சொன்னார்கள் இன்னும் லாபு ஒரு அடியார் அவனுக்கு வரக்கூடிய கயிறுகள் வந்து சேருதில்லை நலவுகள் வந்து சேருதில்லை துவா செய்கிறாரு இதே போல நல்லோர்களுக்கிட்ட சொல்றார் துவாசையும் கொண்டு சொல்லி ஆனாலும் எந்த விதமான மாற்றங்களும் வாழ்க்கையில் ஏற்படுகிறது இந்த காரணம் பித்தன் பில்லதி பித்தன் அந்த மக்கள் செய்த பாவத்தின் காரணம் பாவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உலகத்தில் சோதனைகள் வந்து கொண்டிருக்கும் கண்ணியமானவர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கோ விலகிக் கொள்ளும் இந்த வியாபாரத்தில் தவறு செய்கிறோம் கொடுக்கல் வாங்கல தவறு செய்கிறோம் ஏமாற்றம் செய்கிறோம் அநியாயம் செய்கிறோம் நிறைய இலாபம் வருவது போல விளங்குகிறது ஆனால் வரக்கத்தில் வரக்கத்தில்லாத பணம் வரக்கத்தில்லாத லாபம் வரக்கத்தில்லாத காசு வரக்கத்தில்லாத செல்வம் அது ஒரு சோதனையாகத்தான் இருக்குமே அல்லாத அதை கொண்டு ஹை உண்டாக மாட்டாங்க கண்ணியமான சகோதரர்களே அல்லாம எவ்வளவுக்கு நாங்கள் சந்தோஷப்படுத்துவோம் இன்ஷா அல்லா நூத்துக்கு நூறு உறுதியாக சொல்லுகிறேன் மிம்பருக்கு மேலிருந்து சொல்லுகிறேன் சொல்லல்லா அலஹி வசல்லாம் நல்ல விடயங்களை பத்தி சொல்லும் பொழுது பைதா அமர்த்துக்கும் விஷயம் பார்க்கும் என்றும் மத்தாக்கும் உங்களால முடியுமான அளவு நீங்க நல்ல கர்மங்களை செய்து வாங்கோ கோமான் ஓதுனது திக்கிரி செய்வது தான தர்மங்கள் கொடுப்பது எங்களால் ஏழுமான அளவு ஆனா சொன்னார்கள் பைதா நகைத்துக்கும் மண் செய்யும் எதையாவது வேண்டாம் என்று தடுத்தே இருந்தா பாவமான கருமம் செய்ய வேண்டாம் என்று நான் உங்களை தடுத்தே இருந்தா கொஞ்சம் மூகோ நூற்றுக்கு நூறாக நீங்க தெரிந்து கொள்ளுங்க என்று சொன்னார்கள் எனவே கண்ணியமான சகோதரர்களே இன்றைக்கு நான் நிறைய உதாரணங்களை சொல்லுவேன் ஆனா நேரம் இல்லை பொதுவாக இந்த உம்மத்துல நிறைய மக்கள் வருகிறார்கள் பிரச்சனைகளை சொல்லுகிறார்கள் கஷ்ட நஷ்டங்களை சொல்லுகிறார்கள் ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா மோசமான நிலைமைகளுக்கும் ஒரே ஒரு பதில் தான் ஒரே ஒரு முடிவு தான் பாவத்திலிருந்து நாங்கள் மீண்டு சௌபாவ வாழ்க்கையில அதிகரித்துக் கொண்டா எந்த கயிறுகளை இழந்தோமோ அந்த கயிறுகளை அவ திரும்பி அந்த வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்ப்பான் உண்மையான தீன விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தால் தான் நம் அனைவருக்கும் தந்தருவானாக யாரெல்லாம் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக நம் அனைவர்களையும் கபூர் செய்து கொள்வாயாக யாரெல்லாம் உனக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து உன் பொருத்தத்தோடு மரணிக்கிற பாக்கியத்தை நசிவாக்கிடு யாழ்லா முன்னூத்தி ரோமத்தை இழுத்து கொண்டு போயாவது எங்களை நனவோடு சேர்த்துக் கொள்வாயாக யாழ்லா பாவமான கருமங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யாழ்லா பாவமான கருமங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யாழ்லா பாவமான கருமங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யாழ்லா நாங்க உலகத்தை விட்டு பிரியக்கூடிய மௌக்குடி நேரத்தில் யாழ்லா களிமாலா இலாக இல்லல்லா முகமது ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலஹி வல்லம் என்று சொல்லி சொல்லிக்கொண்டே மரணிக்கணும் யாழ்லா சொர்க்கத்தை பார்த்தவர்களாக மரணிக்கிற பாக்கியத்தை நசியமாக்கிடு யாழ்லா சின்னத்தில் பிரதோசில கலிமார்களோடு சுகதாக்களோடு சாலிசிங்களோடு நல்லடியார்களோடு ஒன்றாக இருக்கிற பாக்கியத்தை தந்திரையாள்லா எங்களை யாரையும் வீணாக்கிடாதே யாழ்லா எங்களை யாரையும் வீணாக்கிடாதே யாழ்லா எங்களை யாரையும் வீணாக்கிடாதே யாழ்லா இறக்கம் உள்ளவனே அன்புள்ளவனே யாழ்லா அருமையான இறக்கமான கண்ணியமான தாய தகப்பன பொருந்திக்கோய் நோயாளிகளாக இருந்தால் ஆரோக்கியமான சுகமான சாலிகான வாழ்க்கை அல்ல நல்ல அமாதகளை கொண்டு வாழ்க்கை நுடிச்சு அல்ல யார் யாருடைய தாய் தகப்பன் யார் மரணித்து மன்னரையில் வாழ்கிறார்களோ அவருடைய கபறுகளை சொர்க்கத்து பூஞ்சொழிகளை அவர்களையும் எங்களையும் சொர்க்கத்தில் ஒன்றாக வரவேற்பாயாகையாதா இந்த உம்மத்துல கைரையும் நடவையும் உண்டாக்கினியாதா ஓர உம்மத்து முனையை சந்தோஷப்படுத்தக்கூடிய மக்களாக ஆக்கணும் யாருலாம் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் இந்த நாட்டில் முழு உலகத்திலையும் கண்ணியத்தோடு வாழவைப்பாயாகையாதா இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துவாயாகையாதா இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துவாயாகையாதா வாஹிர தவானா அல்ஹம்துல்லாஹி ஆடமே